திருவாபரண பெட்டி சுமக்கும் தலையாயாவேனோ உன் அடியார் மிதிக்க உன்னை காணும் படியாய் கிடப்பேனோ திருவாபரண பெட்டி சுமக்கும் தலையாயாவேனோ உன் அடியார் மிதிக்க உன்னை காணும் படியாய் கிடப்பேனோ உருகிய நெய்யை ஊற்றி அடைக்கும் தேங்காயாவேனோ உருகிய நெய்யை ஊற்றி அடைக்கும் தேங்காயாவேனோ சுவாமி